இது பிடித்த பத்து என்கிறது இது திருத்தோணிபுரம்ங்கிறது எங்க இருக்கு சீர்காழி இதெல்லாம் ஆராய வேண்டிய ஒன்று யார் போன் பண்ணும் ஹலோ இந்த பிடித்த பத்து படிக்கிறீங்களா ஆமா இது திருத்தோணிபுரத்தை அவருடைய எதுன்னு தாரா சொன்னாங்களா இல்லை ஏன்னா அவர் பெரும்பாலும் எங்கே இருந்துட்டார்னா பெருமான ஆட்கொண்ட பெருமான் மீண்டும் தனக்கு பள்ளியே என்று இயங்கிக் கொண்டே இருந்தார் பிடித்த பத்து சோனிபுரத்தில் அருளியது என்று சொன்னார் பார்ப்போம் எனவே உம்பர்கரசி ஒளிவர நிறைந்த யோகமே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானி ஒளிவர நிறைந்த யோகமே ஒளிவர நிறைந்த யோகமே என்கிற ஒளிவர நிறைந்தன்னா யோகம்னா ஒன்றுபடுதல் தான் அப்ப நீ எங்க இல்லை எல்லா இடத்திலும் சேர்ந்திருக்கிற யாண்டும் நீக்கமர நின்ற நிலை காட்சி இந்த ஒளிவர நிறைந்த யோகம்னா எல்லா இடத்திலும் அவன் கலந்திருக்கிறான் ஒளிவர நிறைந்த யோகனி ஊற்ற ஏன் தனக்கு நான் ரொம்ப கீழ்பட்டவனாகிய எனக்கு வம்பனப்படுத்து எதிர்பாராத அந்த வம்பன எதிர்பாராத ஒன்றாக படுத்து என் குடி முழுது ஆண்டு என் குடி முழுது ஆண்டு இங்க குடிங்கிறது எது அப்படின்னு கேட்டா குடின்னு அப்படின்னு கேட்டா மணிவாசகர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டாரா கிடையாது குடி என்பது என்னன்னா ஒழுக்கம் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த திறப்பாய் யாரு திருமணம் சிலது இது சொற்களுக்கு பொருளே விடுச்சு விட்டாரு ஊற்று ஊற்றையேன் தனக்கு பம்பனப்படுத்து என்ன வச்சா புண்ணியவாதி ஊற்றையேன் தனக்கு வம்பனப்படுத்தி என் குடிமுழுதாண்டு இங்க குடிமுழுதாண்டுன்னு கேட்டா தானும் தன்னையும் தன்னுடைய அந்த பொறிகளுடைய அடக்கத்தையும் தந்து அப்படியே அந்த முத்தி நிலையில கொண்டு வந்து விட்டார் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமுன்னும் சித்தமலம் அறிவித்து இதான் குடி இவருக்கு இருந்த சித்தமலம் மற்ற இதெல்லாம் இருக்கு பாருங்க அதான் குடி முழு ஆண்டுன்னா தன் உள்ள உயிருக்கு உயிராயிருந்த சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட கருளியவார் ஆறு பெறுவார் எப்போதும் என்றெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் நம்ப குடி முழுதாண்டு வாழ்வர இனிமே இந்த உலகியல் வாழ்வுங்கிறது நீங்கும்படியாக வாழ்வித்த மருந்து அது என்னது வாழ்வர வாழ்வித்தங்கிறார்னா வாழ்வு முன்னைய வாழ்வு பரிமையில் உரையடைந்தார்னா ஈண்டு முன்னைய வாழ்வு இந்த பிறவி வாழ்வு இரண்டாவது வாழ்வித்த என்றால் முத்தி நிலையில் வாழ்வித்த முத்தி நிலையில் எனவே இந்த பிறப்பை நீக்கி அந்த முத்தி நிலையில் வாழ்விக்க முடியாது செய்தான் வாழ்வர வாழ்வித்த மருந்தே மருந்தே பாருங்க நற்றா கற்றதனாலாய பயணங்கள் அது நல்ல ரெண்டாவது ரெண்டாவது குரல் அல்ல அங்கதான் திருவடி வருது முதல்ல இருக்கிறது ஆதிமான் முதத்தை எவ்வளவுன்னு கூட்டுது ரெண்டாவது குரல் நற்றால் இருந்தது நல்ல தாள்னா வெள்ளம் போட்ட தாளான்னு கேட்டான் எவனோ ஒரு பய கேட்டுக்கலாம் யார பதினெண்டு மக்கள் பயில பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றால் என்றார் எழுதுகளை பார்ப்போம் எங்கே பரிமையல் உரை படிக்காம நற்றாளுங்கிறதுக்கு நல்ல திருவடின்னு எழுத தெரியுமே தவிர நல்ல எந்த நன்ன எந்த நன்மை சும்மா பல்வேறு குறை சொல்லக்கூடாது வரமுடிய வந்து சில இடங்களை வச்சு பூத்துற அதை நாங்கள் மறுக்கிறோம் அதனால குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் நெகை நாடி நிற்க கொள்ளுகின்ற பொழுது படுமையாக அருமையான குற்றம் இருக்கு சிலது இரண்டாம் குரலிய பிறவி பிணிக்கு நற்றால் நற்றாள் என்றார் திருவள்ளுவர் போன் பண்ணாரா ஹலோ என்ன எழுதினீர் என்ன வம்ப வாழ்வார வாழ்வித்த இந்த பெருவி இந்த மாதிரி இந்த பொறிவழிப்பட்ட வாழ்வினை நீக்கியும் உன்னுடைய நெறிவழிப்பட்ட நிலையிலே வாழ்விக்கவும் செய்தார் வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே செம்பொருள் துணிவே செம்பொருள் துணிவேங்கிறாரு பிறவி பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு அப்படியே தொடர்ந்து அந்த செம்பொருள் துணிவே சீருடை கடலே அருமையான அழகு பொருந்திய சீர்மை பொருந்தியிருக்கும்படியான திருவடி செல்வமே சிவபெருமானே எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் என்னுடைய ஆன்மா கரையனுங்கிறதுக்காக உன்னை அப்படியே இறுக பிடிச்சப்பா சிக்கன பிடித்தேன் அதனால எங்கெழுந்து அருளுவது இந்த ஆன்மாவிட்டு நீ எங்கப்பா எழுந்தருளுவேன் எனக்கு எப்படியாவது செய்து அப்புறம் செய்துட்டு போப்பான் என்று அவ்வளவு தூரம் அதான் பிடித்த பத்தினாரு அந்த பிடித்த பத்து என்ன சிக்கன பிடித்தேன் என்று வருவதனால பிடித்த பத்துன்னு யாரோ தலைப்பு போட்டிருக்காங்க என்னது அருட்செல்வம் செல்வ அருட்ச அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூடியார் கண்ணுமுல செம்பொருள்னா அந்த பிறவி பிணிக்கெல்லாம் மருந்தாக இருக்கிற ஒரு பெரிய செம்பொருள் அதான் அது ஆனா இப்ப இறைவன் தான் இறைவன் தான் செம்பொருள் துணிவே சீருடை கடலே இல்ல அது கூட இப்படி கூட சொல்லலாம் பிறப்பெண்ணும் பேதமி நீங்க செம்பொருள் காண்பதறிவு அந்த செம்பொருள்